வரதநாராயணம் பண்ணுவோம் சரஸ்வதி அடியனுக்கு படித்த தலைப்பு தற்பத்திரயத்தில் அப்ராப்த திவ்ய திவ்யமங்கள விக்கிரக யோகமும் சர்வ பல பிரகத்துவமும் என்ற தலைப்பு இது முதல் சூத்திரத்துல சர்வேஸ்வரனுக்கு லட்சணம் சொல்றார் முதல் சூத்திரம் எடுத்தவுடனே ஈஸ்வர பிரகடனத்துல முதல் சூத்திரத்துல எடுத்தவுடனே பகவானுக்கு லட்சணம் ஈஸ்வர லட்சணம் சொல்றார் அதுக்கு விளக்கம் மனவாள மாமிகள் ரொம்ப விளக்கமா சொல்றார் இப்போ இந்த திவ்யமங்கல நிகழ யோகத்தை தற்போதைய எப்படி அனுபவிச்சிருக்காரு பார்க்கலாம் அடியேன் ஊர தற்பத்திரைய மூலம் மண்வாளவனுடைய வியாக்கியானம் அதை தாண்டி அடியேன் போவாங்க அதுக்குள்ளதான் போவேன் இந்த வெளியில எல்லாம் போனா டயத்துக்கு வர முடியாது எங்க போயிட்டோன்னே தெரியாது வர முடியாது அதை நம்ம ஸ்ரீபாட்சியத்தை எடுத்துக்கொண்டா இப்ப அதுக்கு முன்னால ஸ்ரீபாட்சியம் பிள்ளலோகாச்சார் அனுபவிச்சேன் அந்த ஸ்ரீபாட்சியத்துல முதல்ல அத்தியாயம் பாதம் முதல் சூத்திரத்துல பிரம்ம ஜிஜாசா என்று பிரம்மத்தை ஆராய வேண்டும் அந்த பிரம்மம்னா என்ன ஊர்னு கேட்டார் பிரம்மம்னா என்னது பிரம்மஸ்ரீ பிரம்மஸ்ரீ நீலகண்டத்தில் பிரம்மஸ்ரீ சுந்தரேசத்தில் அது என்ன பிரம்மா வேற ஸ்ரீ வேற பிரம்மஸ்ரீ அது போல இல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த பிரம்ம விசாரம் பண்ணும் பிரம்மத்தை பற்றி ஆராயும் அந்த பிரம்மத்திற்கு என்ன லட்சணம் என்றால் ஜென்மாதி அஸ்ய யதா என்று சொல்லு அஸ்யா இந்த சமத்த சேகராசேகர பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்தினுடைய ஜென்மாதி சிருஷ்டி ஸ்திதி லயங்களாகிய இவைகள் அதகா இந்த எம்பருமானிடத்திலிருந்தே உண்டாகின்றன தஸ்மாத் பிரம்ம ஜெகத்காரணம் ஆகையால் பிரம்மம் ஜெகத்காரணம் இந்த ரெண்டாவது பா சூத்திரத்துல முடிச்சார் அப்ப இந்த ரெண்டாவது சூத்திரத்தை முடிச்சவருடைய தாற்பயம் என்னன்னா எது சிருஷ்டி சம்ஹாரங்களை பண்றதோ எது எது ஜென்மாதி சிருஷ்டி ஸ்திதி பிரவர்த்தயதி தது பிரம்மா என்று ஒரு லட்சணம் சொன்ன மாதிரி ஆச்சு எது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்றதோ அது பிரம்மா இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் லோகத்துல நாம எல்லாரும் ஒரு காரியம் பண்ணா உடம்பு இல்லாம ஒரு காரியமும் பண்ண முடியாது கலியம் பண்ணணும்னாலும் உடம்பு வரணும் ஏதோ ஒரு வயல் ஓடணும்னாலும் உடம்பு வரும் உட்காரணும்னாலும் உடம்பு வரும் பார்க்கணும்னாலும் உடம்பு வரும் உடம்பு இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது அப்போ எம்பெருமான் சிருஷ்டி திரு சம்ஹாரங்களை பண்றானா பண்றான் என்றால் அவருக்கு உடம்பு உண்டா என்று விசாரி அந்த விசாரத்துக்கு பிள்ளலோக்காச்சாரே அதே பிரகடனத்துல ஒரு சூத்திரம் முன்னீர் ஞானம் படைத்த என் முயல்வண்ணா என்கையாரே முன்னீர் ஞானம் படைத்த என் முயல்வண்ணா என்கையாரே பகவான் சிஷ்யாதி சவிக்கிரகனாக கொண்டே பண்ணும் இந்த ஏவகாரம் சரீரமில்லாத நிற்குண நிர்விசேஷ நிரஞ்சன நிர்லேபமான பிரம்மம் காரணம் அல்ல சரீரத்தை கொண்டுதான் அதுக்கப்புறம் ஒரு சந்தேகப்பட்டார் மணவாள மாமி என்னையா இது இந்த இந்த காரியத்தை சொல்றைய பிரம்மத்துக்கு ஜெகத்காரணம்னு சொல்றையே ஆனா திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணவாளெல்லாம் புவியினால் படைத்த முகில்வண்ணா என்ற சொல்லுக்கு மேகத்தை போல அவுதாரிய குணம் உள்ளவனே என்றல்லவா வியாக்கியானம் பண்ணினார்கள் நீர் சவிக்கிரகனாய் கொண்டு சிருஷ்டிக்கும் சொல்றீங்க விலலோகாச்சாரம் போய் கேட்கறது யாருக்கும் தீல் கிடையாது விலலோகாச்சாரம் யாரும் பார்த்துக்கவும் மாட்டான் இவருக்காக ஜிக்னாசு பிரச்சனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதுக்கு பதில் சொன்னார் இதற்கு பெரியோர்கள் ஔதாரியவனமாக யோசித்தார்களேயாயினும் இவர் இப்படி சொல்லுகையாலே சவிகிரகனாய் கொண்டே ஆதரிக்கும் என்று இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்று மனவாளர்கள் எழுதினான் இப்ப இதெல்லாம் எதுக்காக நான் சொன்னேன்னா எம்பெருமான் என்பவன் யாரு சிருஷ்டி திரு சம்ஹாரங்களை பண்றவன் சிருஷ்டி திரு சம்ஹாரங்களை பண்றவன் யாரு பரபிரம்மமான நாராயணன் அந்த பரபிரம்மத்துக்கு என்ன உள்ள உண்டு சரீரம் சரீரம் உண்டுன்னா இன்னும் பல ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டாத்தியாயம் முதலத்தியாயம் நாலாம் பாலம் ரெண்டாத்தியாயம் முதல் பாலம் ரெண்டாத்தியாயம் ரெண்டாம் பாலம் ரெண்டாத்தியாயம் மூணாம் பாலங்களிலே பகவானுக்கு சரீரம் உண்டு என்று ஒப்புக்கொண்டால் ஜீவன் ஜீவனுக்கு வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அவருக்கு வந்து விடுவேன் ஞான சந்தோஷ முதலாக தோஷங்கள் வந்து விடும் சுகதுக்கா அனுபவங்கள் ஞான சந்தோஷம் முதலானவைகள் வந்து சேர்ந்து விடுவேன் அப்படின்னு கேட்டிருந்த போது எம்பெருமானுடைய சரீரம் நம்மை போல பிருத்திவியாபூஜேனு ஆகாசம் என்கிற இருபத்தி நாலு தத்துவங்களை கூட்டி குறைச்சி செய்யப்பட்ட உடம்பல்ல பஞ்சபூதானந்தமான தேகம் அல்ல அப்ராந்தமான திங்கமங்கல விக்கிரகம் என்று அங்கே ஒரு ஒரு சூத்திர வியாக்கியானத்துல சுவாமியுடைய சொந்த வாக்கு ஜெகத்ஷாதி காரிய கரணாதி பிரம்மணா சரீர சகரீரத்வம் பிரம்மம் சரீரத்தோட கூடியது ஏனென்றால் ஜெகத் சிருஷ்டியாதி காரியங்களை பண்ணுகையாரே இதுவும் ஒரு பிளவுக்காச்சாரிய எப்பெருமானார் சாமியம் முன்னீட்டாளம் படைத்த புயல் பண்ணா இல்லையாரே என்ற இவர் சவிக்கிரகனாய் கொண்டு ஆதரிக்கும் பிரதமனவா சுவாமி ஸ்ரீவாசத்துல அழகாக சக சம்ஹாரங்களை செய்ய வேண்டியிருப்பதினால் சரீரம் இல்லாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது செய்ய வேண்டி இருப்பதனால் சரீரம் உண்டு ஆனால் பரமாத்மாவுடைய சரீரம் அப்ராந்தமான திங்கமக்கள விக்கிரகம் அப்ராந்தம்னா என்ன அதாவது டய ரொம்ப கூடுதலா இருக்கிறதுனால கடினமான விஷயங்களை முன்னால சொல்லுவேன் ஓடி விடுவேன் வேகமா படிச்சு விடுவேன் ஏன்னா நம்ம கிருஷ்ணமாச்சார சுவாமி உத்தரவு போட்டார் உபன்யாசம் உங்களுக்கு போட்டுருக்கேன்னு சொல்றதுக்கே நீங்க ஒரு உத்தரவு போட்டார் கட்டுரையாரும் தயார் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அடியில் எப்பவுமே எந்த அரை மணி நேரம் உபன்யாசம் பண்றதுன்னா கூட அது ப்ரிப்பேர் பண்ணி குறிப்பு இல்லாமல் எந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஈரகத்துல ஒரே வேளாண் சபை எங்க பேசணும்னாலும் ஒரு குறிப்பு தயாரா பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் போக மாட்டேன் அப்படி முடியல ப்ரிப்பேர் பண்ண முடியல முடியாது சுவாமி இரநூறு ரூபாய் தரலாம் சுவாமி ஐயாயிரம் ரூபாய் தாரும் என்னால் அப்படின்னு சொல்லுவேன் மனத்துக்காக தப்பு காரியம் பண்ண அதிகனால முடியாது ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணதுன்னா முடியாது ஆகையால கிருஷ்ணமாச்சாரியா சுவாமியுடைய உத்தரவு இதை நீ உங்களுடைய உபன்யாசத்தை ஒரு கட்டுரையா தயார் பண்ணி என்கிட்ட கொடுக்கும் நான் அதை எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பத்திரிகையா போடுறேன் எல்லா வருஷம் ப்ரெஸ் இருக்கு நினைச்ச போது போடலாம் ஆகையால் நாம நினைச்ச போது எழுத முடியாது இந்த சந்தர்ப்பத்தில் எழுதி அவர் செய்ய கொடுத்துட்டால் அவர் சௌரியமா பயன்படுத்தி பாருங்க ஒரு குறிப்பே ரோஸே எழுது அதாவது பிள்ளலோகாச்சாரனுடைய சூத்திரம் மணவாள மாமனுடைய வியாக்கியானம் இவைகளை படிப்பவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும்படி எழுதியிருக்கிறார் அதுல சரீரமானது அனித்தியமாகுமான் பகவானுக்கு சரீரம் சொல்லுடா கர்ப்பத்திலே விசாரிக்கிறார் பகவானுக்கு சரீரம் உண்டுன்னா ஸ்ரீவாட்சின்ற ஒரு பெரிய சிக்கல்ல எம்பெருமானுக்கு சரீரம் இல்லைன்னு பல கோணங்கள்ல ஆதரிக்கிறார் ஏற்கனவே அவயவானந்தம் தக்கது அனித்தியம் என்று ஒரு வியாக்கியம் எதெல்லாம் அவயவங்களால் ஆரம்பிக்கப்பட்டதோ அதெல்லாம் ஆமீக்கியம் யதா ரகசிய சக்கரம் ரகத்தினுடைய தேருடைய சக்கரம் அந்த சக்கரம் ஆரம் வட்டம் நடுவில் இருக்கிற தேவி என்கிற கும்பம் இப்படி பல அவயவங்களை கொண்டு தியாகம் பண்ணப்பட்டு அவயவாரத்தமாகையாலே அந்த சக்கரம் அனித்தியம் அதே போல எம்பரமா இருக்கும் கிரண்ய ஸ்மஷ்ரு அப்போ இருக்கணும் கிரண்ய நிச்சயமா தலை அவயவங்களாக இந்த சரீரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சரீரமானது அனைத்தியம் இல்லையா அதுக்கு அவர் என்ன சொன்னார் அவயவான தத்துவம் அவயவங்களால் ஏற்பட்டதே அனித்தியமாகும் அப்படின்னா அவயவான தத்துவம் அவயவங்களாலே ஆரம்பிக்கப்பட்டதோ அனித்தியம்னு சொல்ல முடியாது அப்படி நீ சொன்னா வேற மதத்தை வச்சு மதக்காரர்கள் பதில் சொல்லணும் சரீரார்த்தம் அவயவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது அனிச்சம் என்றால் ஜீவாத்மாவும் அலிங்கமாகும் ஜீவாத்மாவும் அவயவங்களை கொண்டிருக்கு சரீரத்தை கொண்டிருக்கு இப்படி பலவிதமான இளைஞர்கள் வரும் ஆகையாலே சரீரம் என்பதுமானது அவயவார்த்தம் ஆ அவன் அப்பிராந்தமாய் அபரிமித சக்தி உடையவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு நிர்லேபமாய் வியாதிகள் எந்த தோஷங்களும் ஒட்டாருக்கு பதில் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாவது காரணம் ரெண்டு பாயிண்ட் முடிச்சுட்டார் சும்மா ஓட்டிட்டு இருக்கான்னு நல்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்து மூணாவது பாயிண்ட் ஏக உப்பமாய் பகவானுடைய திவ்ய ஏக உப்பமாய் இது தத்துவத்திலே சுவாமி பிள்ளலோகாச்சாரருடைய சொல்லு ஏக உப்பம்னா இந்த நம்ம உடம்பு இருக்க என்ன நீ காத்தாலும் ஒருத்தர் பார்த்தா சுவாமி ரொம்ப இழைச்சி கொடுக்கிறேன் உடம்பு இழைச்சி இழைச்சி ஞானம் வளர்ந்து வருது ஞானம் வளர வளர உடம்பு இழைக்கிறது உடம்பு இழைச்சப்பன்னா எனக்கு பெருமாள் பிரதட்சணம் பண்ணணும் தோன்றது சாஸ்திர சொல்லணும் தோன்றது அதான் நாலு பேருக்கு சொல்லணும்னு தோன்றது உடம்பு இழைச்ச இழைச்சி யாவான் சரீராக க்ஷயம் பிராப்னோதி தாவான் தாவான் ஞானம் வர்த்தது அது ஞானம் வருது ஞானம் வருது ஆகையால ஞானம் படைவதற்கு சரீரம் இழைக்கும் சரீரத்துக்கு இழைத்த விருத்தி கிராசங்கள் இவைகளெல்லாம் ஏற்படுமா நம்ம கேர் பண்றது அதனால ஏகரவும் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னால பார்த்தவா என்னை இப்ப பார்த்தா சுவாமி நரசிம்மாச்சாரியா தானே கேட்கிறா என்ன பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்த நிலைமை வேற இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற இன்னும் அடுத்த யூனிவர்சிட்டி செமினார்ல நான் எப்படி இருக்கிறேன் பெருமானுக்காக ஆகையால சரீரத்துல நம்முடைய சரீரத்துல வளர்ச்சியோ பராசரர் சதா ஏகரூப ரூபாயா எப்பொழுதும் ஒரே ரூபத்தை உடைய நிஜமங்கள இருக்கிறதை உடையவர் அடுத்தது சுத்த சத்வாத்மகம் பெருமானுடைய திருமை சுத்த சத்துவம் சுத்த சத்துவம்னா இப்ப நாம கால பால் வாங்குற பால் வாங்குறது சுத்தமான பாலான ஆமா அதை காய்ச்சி சாப்பிடுச்சே பார்த்தா அஜாலுதம் அதுல கலந்தது அஜானா ஆடு ஆடு பாலும் கலந்து எம்பெருமானுடைய சுத்தமானதுன்னா என்ன இருந்தார் பகவானுடைய எல்லாருடைய சிறுமை உடம்புலையும் சத்வம் ரஜசு தமசு என்ற முக்குணங்கள் கலந்திருக்கும் நம்ம உடம்பெல்லாம் முக்குணம் உடல்ல காத்தால இருந்து சத்துவமா நல்ல சொந்தமா இருக்கிறப்போ சத்துவமா அப்புறம் கொஞ்சம் போனா அதை சாப்பிடணும் இது சாப்பிடணும் ஆசை வரும் யாராவது சொல்லி உள்ளோம் தமம் மாறி மாறி சத்பர தமசுக்கள் நமக்கு உண்டாகும் எம்பெருமானுடைய திருவேணிக்கு சத்வகுணமே நிறைந்தது ரஜோகுணம் தத் சமகுணம் இல்லாமையினால் சுத்த சத்வாத்மகமாக இருக்கும் அதாவது எம்பெருமானுடைய சரீரம் எல்லாம் சுத்த சத்துவம்னா எம்பெருமானுடைய சரீரம் நம்ம உடம்பு எதனால் ஆனது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களாலே ஆனது எப்பெருமானுடைய சரீரம் அப்ராதிக பஞ்சபூதங்களாலே ஆனது அப்ராதிக பஞ்சபூதங்கள் தான் காலட்சேபம் நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அப்ராதிக பஞ்சோபனிஷத்தும் புரிய வைக்கவே முடியும் ஏன்னா கண்ணால இங்க பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பார்க்கிறோம் திருவிழாபதேக சாயிகாராசனா புரிஞ்சுக்கிறான் எம்பெருமானுடைய சிகரம் அகாரணமான பஞ்சபூதங்களாலே பண்ணப்பட்டதுன்னா பரமேற்றி உமான் விஸ்வாகா நிவத்தாக சர்வாகா என்று ஆங்கி கூட்டம் அந்த எம்பெருமான் சொல்வாருடைய திருமையை ஆவதற்கு பயன்படக்கூடிய பஞ்சோபனிஷன்மை இந்த பஞ்சோபனிஷ உபனிஷத்துனா இந்த பேர் பஞ்சோபனிஷத்து வச்சிருக்கோம் உபனிஷத்துனா என்ன சார் உபனிஷத்துல சொல்லப்படும் வேதாந்தத்தை புரிய வைக்கிறதுக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அதுவும் சிவாட்சி இருக்க இரும்பு கடையை குடிச்சு கடிதானா அவன் பல்லு போகணும்னா போனா போட்டு கழிக்கணும் பல்லு போனாலும் பரவாயில்ல சிவாஜி சொல்லு கை இரும்பு கடலையை கழிக்கிற மாதிரி அப்ராங்கமான பஞ்சபூதங்களாலே எம்பெருமானுடைய சரீரமானது ஆகையாலே அவருடைய சரீரத்திலே இந்த பஞ்சோபனிஷமயமான சரீரத்திலே சத்தம் ரஜஸ்து தவம் என்ற முக்குண கலந்து இல்லை சத்தம் உடனே வடிவாக இருக்கும் அடுத்தது அதாவது எம்பெருமானுடைய குணங்களுக்கு உறைவிடமான ஜெயலனுடைய சரீரம் போல அன்றைக்கு ஞானஸ்வரூபமாக யாரை சோதிமயமான ஸ்வரூபத்தை ஆசிரியர் சொல்றார் நம்ம உடம்பு நம்ம ஆத்மாத்ம ஸ்வரூபத்தை பரமாத்ம ஸ்வரூபத்தை மறைக்கும் பகவத் ஸ்வரூப நிரோதானகரி ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய உத்தேஜனி வேணும்னு இருக்கிறவன் எனக்கே தலை சுற்றிங்க போய் வெளியில போய் ஏதாவது இந்த அமிர்தாஞ்சலம் கிடைக்குமான்னு தான் போனேன் கேட்கல யாரு அதாவது என்னது பொன்னுருவம் என்னும் பொன்னுருவாய் மடியுருவில் கூற வைத்தாய் புனருருவாய் அனருருவம் திகழும் சோது தன்னுருவாய் நின்ற நின்றென்னுருவில் நின்றவற்றை தளிர் குறையும் திருவடி என்ற பொன்னுருவங்கிற மூணு தேவதைகள் தத்தஸ்வரூபங்களுக்கு ஏற்பான திருநந்தாங்க பிரம்மா அவனே பொன்னு உருவம் ஒன்னு செந்தி ஒன்னு மாகழ உருவம் ஒன்னு பொண்ணு உருவம்னா ஒரு மாற்றம் ஏன்னா பொண்ணுலேருந்து நகைகள் வந்துட்டு அதே மாதிரி பிரம்மாவிடத்தில் பிரபஞ்சம் வந்துட்டு இன்னொன்னு செந்தி அந்த நெருப்புல போட்டால்னா அழுதி சாம்பலாம் இவனை எல்லாரையும் சம்ஹாரம் பண்றவன் சிவனுக்கு செல்லின பகவானுக்கு என்னடான கடல் உபம் அசரண்ய சரண்யமாய் சகல பதார்த்தங்களுக்கும் ரட்சகமாய் புகலிடமாய் இருக்கக்கூடிய கடல் போன்ற அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா என்ற எம்பெருமானார் வாக்குப்படி உள்ளவன் அடுத்தது அழகிழந்த தேனூர் ரூபமாக எழுது ரெண்டு பக்கம் முடிக்க பாருங்க ரெண்டு மூணு பக்கம் சீக்கிரம் முடிக்க கவலைப்படுவாங்க திருநாள் சீக்கிரம் முடிப்பாரான்னு கவலைப்படுவாங்க அதெல்லாம் காய்ச்சல் பண்ணிவிடுவாங்க அழகிழந்த தேனூர் ரூபமாய் இருக்கும் அந்த எம்பெருமானுடைய திருமை ஜோதி வடி அது என்ன ஜோதி வடிவுன்னா அது யாராலையும் அளவிட முடியாது அவரின் சின்ன தேங்க ரூபம் அளவிட முடியாத தேங்க ஒரு ரூபம் அதுக்கு பிரமாணம் சொன்னால் அளவிலிருந்த சேதூர் ரூபம் அப்போ அதுக்கு ஒரே ஜாதியானால் நித்தியமுக்தர் சிறுமேனியோ அது அவன பரமசாமி அடையிறாரோ இல்லையோ பரமசாமி அடையவாளுக்கு அதே மாதிரி திருமேனி வரணுமோ இல்லையோ அவாருக்கும் அதே மாதிரி இவனுக்கு அதே மாதிரினா வித்தியாசம் இல்லாத போயிடுமேனு காயாது அதுக்கு பதில் சொன்னால் தேஜஸ் இருக்கலாம் வியாதி தேஜஸ் ஜாதியா இருக்கலாம் தேஜஸா இருப்பதனால் மட்டும் ஒன்று ஒன்று பெரிதாக ஆகிக்க முடியாது ஏன்னா மின்மினி மின்மினியும் தேஜஸ் இருக்கு தேஜோவத்துவ ஜாதியிலே சேர்ந்தது இந்த ஜாதினா என்ன தக்க சங்கராச்சாரம் தனியா ஒரு ஜாதி ஜாதின்னு சொல்லுவாங்க இந்த நாயு ஜாதி பிள்ளையார் ஜாதி அந்த ஜாதி இல்லை இப்ப நாம ஜாதின்னு சொல்றோமே உடல் அமைப்பு அவயவ சம்ஸ்காரம் நாம சுவாமி எப்பெருமானார் ஜாதின்னா தலையிலிருந்து கால் வந்து எல்லாருடைய உடம்பு எப்படி அமைஞ்சிருக்கோம் அந்த உடல் அமைப்பு தேவை சம்ஸ்காரம்னு அதைத்தான் வச்சுக்கிறார் ஜாதின்னா ஜாதி ஒன்னா இருக்குன்னா ஒரு பசுவை பாரு எல்லாருக்கும் ஜாதி ஒரே மாதிரி தான் ஒரு புளிய பாரு எல்லாம் ஒரே மாதிரி அதனால அதை புலி ஜாதி இதை கோஜாதி அவயவ சம்ஸ்காரம் ஒரே மாதிரி இருக்கிறது பின்னணியிலே வரக்கூடிய பிரகாசம் பிரகாசவத்துவம் ஆதித்யனிடத்திலேயும் பிரகாசவத்துவம் பிரகாசவத்துவ ஜாதிகளே சேர்ந்ததானால் மின்மினி சூரியனுக்கு சமமாக Gracias. பரசம்னா புஷ்பஹாசம் புஷ்பஹாச இது நாமதுகான் அதாவது பூப்பட்டா கூட அந்த இடம் கண்ணி பூம்படியா இருக்கும் அவ்வளவு சௌக்குமாரி மார்த்தவம் சௌக்குமாரியம்னு ரெண்டு இருக்கு மார்த்தவம் என்பது ஹிருதயத்தை பற்றிய குணம் நெஞ்சு மென்மையா இருக்கும் அதாவது ஆசிரியருடைய துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மை மிருத்துவம் மார்த்தவம் அது நெஞ்சிக்குள்ளது சொரூபத்துக்குள்ளது சொர்க்குமாரியம் என்பது உடம்புல வாட்ட முதலாவது இது சொர்க்குமாரியம் சரீரகமான ஒரு குணம் இப்படி சொர்க்குமாரியம் என்ன அதுக்கப்புறம் சௌகுமாரிய சௌகந்திய திருமேனி எப்ப பார்த்தாலும் கமகம கமகமான மணச்சுட்டு இருக்கணும் சௌகுமாரிய சௌகந்திய சௌகந்தியத்துக்கு லாவண்யம் லாவண்யம்னா சமுதாய சோபை எவ்வளவு பெருமாள் எப்படி இருக்கான் யுவா குமாரஹான் என்று பேரு யுவாவாகவும் எப்படி சார் இருக்க முடியும் நரசிம்மாச்சாரியாருக்கு எழுபது வயசாச்சு கிழவன்தானே சொல்ல முடியுமா அவர் வாலிபராகவும் இருப்பார் கிழவனாகவும் இருப்பார் பரஸ்பர விருத்த தன்மை எப்படி வரும் பகவான் யுவா குமாரா சிறுபிள்ளையாகவும் இருக்கான் யுவாவாகவும் இருக்கான் அதாவது குழந்தைய கண்ணன் நினைச்சிட்டு கையை முடிச்சு கூட்டிட்டு போறான் குழந்தைன்னு இட்டு இரும்புல போட்டுட்டு போனா அவரிடத்துல இவருடைய சிங்கார செயல்களை எல்லாம் பண்ணுவான் கீத கோவிந்தம் முதல் ராதே கோபம் ராதே துவமேவ கிரகம் ராமயா என்ற அந்த முதல் அஷ்டபதி ஸ்லோகத்துல கீத கோவிந்தத்துல முதல் ஸ்லோகத்துல பார்க்கிறோம் இவ்வா யௌவனம் யௌவனத்துக்கு பிறகு ஆதி அந்த கல்யாண குணநிலையாய் யோகி தேயமாய் இருக்கும் யோகிகளாலே தியானம் பண்ணணும் யோகம்னா யோகம்னாலே யாம் கொன்னுவதே சுபாவமாக உடையவர்கள் யோகா யோகி அந்த யோகிகளாலே தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெருமான் திருவி அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார் மேற்கோள் பராசருடைய விஷ்ணு புராணம் அமுத மதன கஜம் பிராட்டிய அவருக்கு ஆவிர்பவித்து மூணு பிரமாணம் காட்டியிருக்காரு ஒன்றும் ஸ்ரீராமாயணத்துல ராமனுடைய குணங்களை சொல்ற போது ஒரு அருமையான ஸ்லோகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு புதுசா சொல்ல போறது தேங்காயை காட்டி அவர் வைக்க போறது மாங்காயை காட்டி மாங்கால் தான் சொல்ல போறது என்ன இருக்கிறது ஸ்லோகம் ரூபமுடாரியனுடைய புன்சாம் திருப்தி சித்தாவகாரியம் நெஞ்சையும் எல்லாருடைய நெஞ்சையும் கொள்ளை கொள்ளக்கூடிய பெருமான் திருமை ಪ್ರಕರಣಗಳು நாயிகாபாவத்துக்கு சொன்ன போது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறார் பும்சாமதி ஆண்களுடைய நெஞ்சையும் கொள்ளை கொள்ளும் நான் நம்மாழ்வார் நாயை போல இருக்கிற இருக்கிறவருடைய गंगा प्रवाह हो எல்லாம் ஈடல் மாற்றுதல் அப்பிள்ளை உரை பெரியவாச்சியான் பிள்ளை உரை ரெண்டு முறையில பேரின் பொண்ணு வந்தா சிற்றென்பம் எல்லாம் எழுதினார் சம்சாரத்திலே பிறந்து இவன் அனுபவிக்கிற சிற்றின்பத்தை எல்லாம் அத்தோல் தொழுதான் தொடர்ந்தான் சம்சாரத்திலே பிறந்து இவன் அனுபவிக்கிறானே இன்பமா நினைச்சிட்டு இருக்கான் எதை இந்த சம்சாரத்தை அனுபவிக்கிற சிற்றின்பத்தை பேரின்பம் என்றும் இவன் போய் அனுபவிக்க வேண்டிய பேரின்பத்தை சிற்றின்பம் என்றும் இவன் நினைக்கிறான் சம்சாரி இல்லாத ஞானத்தை உடையவன் அவர்களுக்கு அனுபவிக்க தக்கவனாய் இருப்பது அதுக்கு என்ன பிரமாணம் கொடுத்தான் சதா பஷ்யந்தி சூரையா சூரையா நித்திய சூரிகள் சதா பஷ்யந்தி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு சதான்ற பதமே போதும் சதானா எப்பவும் அர்த்தம் அந்த சதா என்ற பதமே போதுமாயிருக்கா பசந்தி என்று வர்த்தமானத்திலே ಕಾಮದಲ್ಲಿ ವಾಸ அதே போல எம்பெருமானுடைய திருமீனி அனுபவத்துல ரொம்ப அழகாக நாலு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தை பார்த்து சொல்றா சிவநயன புறத்தே ரெண்டு துர்யாவிதான் சிலமிக மறிகுந்தன் புங்கல் மே மனஸ்கனே ஏதோ தாமர குளம் இருக்கிற ரங்கநாதனாக தாமர குளம் அதை நன்னா வாரி வாரி குடி பிரிவா நயன புறத்தே ரெண்டு துர்யாவிதான் சிலமிக மறிகுந்தன் புங்கலை கணம் அவரோட தாமர குளம்னா அம்சாருக்கும் சித்தமபி விரகந்தி ராஜஹம்சி விவாசி பிரதிபலம் பெரிய விராட்சியார் பூமி பிராட்சியாரும் அன்னங்கள் கூட இருக்கிறார் இப்படி ஏராளமான உதாரணங்கள் எதை சொல்றது எதை எதை சொல்றதோ சொல்றது விட்டாத விட்டுடலாம் எம்பெருமானுடைய திருமையை இப்படி இருக்கும் அடுத்தது எம்பெருமானுடைய திருமையை அவர் எல்லாருக்கும் எம்பெருமானுடைய சர்வ எம்பெருமானுடைய சர்வ சரீரங்களுக்கும் பரமபதத்திலே இருக்கிற சரீரம் அப்படியே மூல காரணமானது ஏன்னா எம்பெருமான் அந்த சரீரத்தோட அஜாயமானா பௌதாபியாயதே என்றும் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாய சுவாம் பிரகிருதியும் அதிஷ்டாயான்னா தன்னுடைய சர்மேஸ்வர ஸ்வபாவத்தை விடாமலே வந்து விளக்கிறான் ஆரியம் சோழ் குருவை அங்கு வைத்து ஆரியம் சோது குருவை இங்கு வைத்து பாட பண்ணிக்கணும்னு சொல்றார் இருக்க சாம்சனத்தை அறியும் கையனை சாதிப்பதற்கு ஆரியம் சோழ் குருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வரை பாடி வீடுகளில் ஒரு உள்ளாதான் வேத ஆரியம் சோ அங்கு ஆரியம் சோழ் குருவை இங்கு வைத்து பிறந்தவன் அர்த்தம் ஏ இந்த மனுஷனா இதை ரெண்டா பிரிக்கணும் அதிகாரிகள் ரெண்டு பேர் ஒருத்தர் உபாசகர் ஒருத்தர் பிரம்மன் உபாசகரை சாஸ்திரஜர் என்கிறார் ஆச்சாரியன் கேட்கார் பிரபந்தனை சாரஜர் என்கிறார் சாரஜர் இருகையும் திக்கரை ஒரு உங்காலம் எட்டுவர்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகமானது ஐஸ்வர்ய அதுக்கு மேல அதோக கைங்களே ஆசைப்படுவோடு நிச்சயமித்தர்கள் எல்லாருக்கும் அபிஷ்ட நோக்கிய பட்டம் ஒன்றிருக்கு எல்லாரும் அபிஷ்ட நோக்கி எதிர்பார்க்கிறா இஷ்டப்பிராப்தி ஓரங்கள் எதிர்பார்க்கிறா எல்லாருக்கும் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் எப்படி கொடுக்க முடியும் சரீரம் இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும் சரீரமாக கொண்டு செய்வதால் இருக்க முடியும் அடுத்தது அஸ்திரபூஷணாத்தியாயத்திலே ரெண்டு பக்கம் நான் ஒரு ஒரு ஸ்லோகமாக சொல்லி அர்த்தம் சொன்னேன்னா நீ கரெக்டா முடிக்கிறா உங்க மேடையில் இருக்கதே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால சுருக்கமா சொல்றேன் எம்பெருமான் அஸ்திர பூஷணன் அத்தியாயம் என்று விஷ்ணு புராணத்திலே ஒரு அத்தியாயம் சகல வஸ்துக்களையும் பிரபஞ்சங்களையும் தான் எம்பெருமான் அவயவத்திற்கு பிரதிநிதியாக தாங்குகிறான் என்று விஷ்ணு புராணம் அதுல ஜீவாத்மாவை கௌஸ்துபமாக தரிக்கிறார் ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதி கௌஸ்துபம் ஜீவாத்மாவுக்கு கௌஸ்துபத்தை தரிக்கிறார் பிரதானம் என்பத பிரகிருதியை மூல பிரகிருதிதான் ஸ்ரீவத்ச சின்னமாக தரிக்கிறான் புத்தி ஞானம் இருக்கதான் ஜய ஆசனத்தை பிதா அம்மா அப்பா தப்புள்ள சகோதரன் மனைவி நண்பர் இவாளால் ஒவ்வொருவா வந்தா நமக்கு கிடைக்கும் நம்ம அனுபவத்துல பார்க்கலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லாபம் தான் எல்லாம் வேணும்னா சர்வ லட்சணம் முதல்ல சூத்திர லட்சணம் சொல்லுவா அந்த சூத்த என்ன சூத்திரத்தை லட்சணம் சொல்லுமோ அங்க இருக்கிற வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லுவா அப்புறம் ஈஸ்வரனுடைய சரீரமாகையாவது அவர் வந்து தர்ம பல பிரதர்ப்பமாகையாவது என்று தனியா எடுத்து விளக்கமா சொல்லுவார் ஆனா இந்த சர்வ பல பிரதர்ப்பத்தை பிள்ளை உட்காச்சார் தனியா எடுத்து பண்ணல தனியா சொல்லலை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற போது கூட எப்படி ஒன்றுமே சொல்றது ஏன் எதை வச்சுட்டு சொல்றதுன்னு பார்த்தேன் பக்கத்தில் ஒரு நண்பர் அடியனுடைய நண்பர் தான் அவர் சொன்னார் வல்லவரையும் புண்ணு ஆயிடும் உமக்கு வரும் ஆயிடு எங்க புத்தகத்தில் இருக்கு இங்க உமக்கு தேவையா உமக்கு தேவையா நீ தேவைன்னா ஊமன் நாள் வச்சிடணும் அவர் சொன்னது உமக்கு தேவையானதுல ஊனால் லட்சம் வேண்டியதான மக்கா எழுதினான் சொல்லுங்கள் தவிர ஆனந்தம் ஜிக்னாசு எவ்வளவுதான் எல்லாருக்கும் ஆசிரியமாகணும் சர்வாதிகாரிகளுக்கும் சர்வ சமாசிரியன்னு ஒரு பிரமாணம் அதோடு கூட கீதையில சொல்றது ஆற்றல் ஜிக்னாசு அர்த்தாத்தி ஞானி நாலு விதமான அதிகாரிகளுக்கு நாலு விதமான பலத்தை கொடுக்குறாங்க இந்த நாலு பலத்தோட எல்லாமே அடங்கி போச்சு சர்வ பலப்படுறதுக்கும் வந்துடும் சொல்லியிருக்கான் ஸ்ரீபாஷ்யத்தில் சுவாமி எடுத்திருந்தார் உள்ளலோகாச்சாருடைய வியாக்கியானத்தில் மனவாள மாமனிகள் மனவாள மாமனிகளுக்கு ஸ்ரீபாஷ்யம் சரியாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கு மனவாள மாமனிகளுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்றது அந்த கூட்டத்துக்கு தலை ரெண்டு மூணு ஆடி இருக்கு ஆனா பகவான மாமுனிகளுடைய தலையாட்டானை முதுகத்தி உடையவன் அவர் கையில இந்த தத்துவத்திரையத்தை கொடுத்தா அது எவ்வளவு கடினம் அந்த தத்துவத்திரையை சொல்றதுன்னு தெரியும் ஒரு குட்டி ஸ்ரீவாரியம் சொல்லுவார் எங்க சுவாமி உத்தமசிரி அது குட்டி ஸ்ரீவாரியம் அதுல பிரகிருதி பிரகடனம் அச்சித் பிரகடனம் மண்டையில உடைச்சுக்கணும் தீமாத்திரை தன்மாத்திரை அது இது பூத்து உழைக்கிறார் ஆள் தலைவலி வந்துடும் அந்த மாதிரி சொல்றார் மனவாள மாமியர் சம்ஸ்கிருதங்களை ஸ்ரீபாஷ்யார்த்தங்களை எல்லாம் மணிப்பிரவாளத்துல மிக அழகாக சொல்லியிருக்கார் ஸ்ரீபாஷ்யம் தெரியாதவர் இல்லை ஸ்ரீபாஷ்யம் தெரிஞ்சவா ஐகாவர்த்திக அச்சம் ஏகபிங்காக ஏகபிங்கான குபேரன் தானத்தை கேட்டான் சர்வத்தின் திரிபுவனமாற்ற காந்தவீரியா காந்தவீரியன் பகவானியான் அனுகிறம் அருள் பெற்று உலகிலும் உள்ள சர்வத்தின் சமிருத்தியையும் அடைந்தான் வைதேகா பரமம் பதம் ஜனக மகாராஜா